الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وقال النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் செல்லல்லாக அழைப்பு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு இறுதி நபியின் இறுதி நாட்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானாரினுடைய வளர்ப்பு பெருமானாரினுடைய பிறப்பு முதல் நாம் பார்த்து வருகிறோம் மக்கமா நகரத்திலே பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்த நபிகள் பெருமானார் மதினமா நகரத்திற்கு வருகிறார்கள் மதினமா நகரத்திலே பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குகிறார்கள் பொருளாதார அமைப்பு குடும்ப அமைப்பு பல்துறை சார்ந்த எல்லா நிகழ்வுகளையும் பெருமானார் நிகழ்த்துகிறார்கள் போர்க்களங்கள் ஒரு நிகழ்வை மனிதன் பார்க்க முடியாது போர்க்களங்கள் அந்த போர்க்கள நியதிகள் உளவுத்துறைகள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகிறார்கள் தன் பணி முடிய போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி கால நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்திலே யார் தோன்றுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் உதயத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அஸ்தமனத்தையும் கொடுக்கிறான் ஆதம் சலாத்தில் இருந்து உலகம் பல லட்சம் பல கோடி மக்களை கண்டிருக்கிறது இது போன்று பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லவன் அவர்களுடைய பணி முடிகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் எப்படி பெருமானாரை தன்னின் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாக இலகிவ செல்லம் வயது அதிகரிக்கிறது பெருமானார் செல்லல்லாக இலகிவ செல்லம் நின்று தொழுவது பெருமானாருக்கு சிரமத்தை கொடுக்கிறது இந்த நேரத்திலே நபிகள் பெருமானார் செல்லல்லாக இலகிவ செல்லமிடத்திலே இடத்திலே சகாபாக்கள் கேட்கிறார்கள் நபியே நாயகமே நாங்கள் உங்களுக்கு ஒரு சேர் செஞ்சு தரட்டுமா ஒரு நாற்காலி செய்து தரட்டுமா அதிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நாயகமே உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது உலக சக்கரவர்த்தி ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் என்ன இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா ஒரு சேர் போட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சேர் தயாரித்து தருகிறோம் செய்யல தயாரித்து தருகிறோம் என்று சொன்னதற்கு நான் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் துஆ செய்கிறார்கள் அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வாமித்து நீ மிஸ்கீனா வ நீ மின் ஜும்ரத்தில் மசாக்கீன் யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழ வைப்பாயாக ஏழை மௌத்தாக்குவாயாக ஏழைகளின் கூட்டத்திலேயே என்னை எழுப்புவாயாக என்று ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன சொல்லை சஹாபாக்கள் புரியவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் புரிந்து கொள்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை பெருமானார் நம்மை விட்டு மறையப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறது சில தினங்கள் ஓடுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் தன் தோழர்களை அழைத்து பேசுகிறார்கள் நான் உங்களிடத்திலே இருப்பதும் நனவு நான் உங்களை விட்டு மறைவதும் நனவு என்றார்கள் நான் இருக்கிற பொழுது உங்களுடைய நன்மைகளை பார்க்கிறேன் தூண்டுகிறேன் உங்களிடத்திலே தீமையை பார்க்கிறேன் நான் தடுக்கிறேன் நான் மறைந்ததற்கு பிறகு நான் வஃபாத்தானதற்கு பிறகு உங்களுடைய நல்லமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது எடுத்து காட்டப்படும் நான் சந்தோஷம் அடைவேன் தீய அமல்களாக இருந்தால் உங்களுக்காக நான் தௌபா செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்கிற பாவங்களுக்கு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக நான் செய்கிறேன் தௌபா செய்கிறேன் என்று பெருமானார் சொல்வதைக் கேட்டு தூரத்தில் இருந்த அபூபக்கர் அல்லாஹு தஆலா மட்டும் அழுது கொண்டிருக்கிறார்கள் தூரத்தில் இருக்கிற அபூபக்கர் மட்டும் அழுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் அபூபக்கர் அல்லாஹுவை பார்த்து எது சொன்னாலும் அழுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்க உங்களுக்கு புரியவில்லையா உடன் இருக்கிற உடன் இருக்கிற தோழன் நான் தானே எனக்கு தான் பிரியும் வேதனையின் வருத்தம் என்ன என்று எனக்கு தான் தெரியும் என் கண்மணி நபிகள் பெருமானாரே என் மனைவி இறந்தால் எனக்கு கவலை இல்லை என் மக்கள் இறந்தால் எனக்கு கவலை இல்லை என் சொந்தங்கள் நீங்கள் இறந்தால் எனக்கு கவலை இல்லை யார் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னை விட்டு என் கண்மணி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறையப் போகிறேன் என்று சொன்ன அந்த செய்தியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்களிடத்திலே சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒரு அம்மா வருகிறார்கள் மஸ்அலா கேட்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மஸ்அலா கேட்கிறார்கள் நாயகம் பிறகு சொல்கிறேன் கேட்கிறேன் என்கிறார்கள் உடனே அந்த அம்மா நீங்க இல்லைன்னா நான் யாரிடத்தில் கேட்பது என்று கேட்கிறார்கள் நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் கேட்பது நான் இறந்து போய்விட்டால் அபூபக்கரிடத்தில் கேளுங்கள் என்றார்கள் அவரும் இல்லை என்றால் யாரிடத்தில் கேட்பது உமரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி சென்று விடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் யார் என்பதை சூசகமாக அந்த பெண்ணின் மசலாவின் மூலமாக அறிவித்து விடுகிறார்கள் ஒரு நாள் ஆனால் பெருமானார் சபையிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் நான் உங்களிடத்திலே தரக்து ஃபீக்கும் அம்ரை உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் விட்டுச் செல்கிறேன் அந்த ரெண்டையும் விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் சகாபாக்கள் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது கிதாபுல்லாஹ் இறைவனுடைய வேதமாக இருக்கிற அல் குர்ஆனை உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் விட்டு விடாதீர்கள் இன்னொன்று அகல பைத் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அவர்களை பிடித்துக் கொண்டால் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்த்து விடுவார்கள் என்று ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காலம் ஓடுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருக்கு மரணத்திலேயே உயர்ந்த மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டம் எல்லா தரஜாக்களையும் பெற்ற நாயகத்திற்கு மரணத்தில் சிறந்த தரஜா ஷஹாதத் ஷஹீதாகிற மரணம் தான் மரணத்திலேயே சிறந்த மரணம் அதையும் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடினான் ஹைபர் போர்க்களத்திற்கு பெருமானார் போய்விட்டு திரும்புகிற பொழுது ஒரு யூத பெண்மணி நபிகள் நாயகத்திற்கும் அவர்களின் தோழர்களுக்கு விருந்து கொடுக்கிறாள் விருந்திலே விஷத்தை கலக்கிறாள் விஷத்தை தோய்க்கிறது கடுமையான விஷம் நாவிலே பட்டுவிட்டாலே ஒருவரை மறிக்கச் செய்து விடுகிற விஷத்தை கலக்கிறாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஹதீஸிலே பதிவு புகாரி ஷரீஃபிலே பதிவான வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத பெண்மணியினுடைய அந்த தாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் பெருமானாரும் தோழர்களும் சாப்பிடுகிற பொழுது பிஷ்ரிபுல் பரா என்ற சகாபி வேகமாக பசியிலே சாப்பிடுகிறார் பசியிலே சாப்பிடுகிறார் சாப்பிட்டு விடுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு வாய் தன்னுடைய வாயை கை வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கவளம் சாப்பிட்டு விடுகிறார்கள் ஒரே ஒரு கவளம் சாப்பிட்டு விடுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த பொரித்த மாமிசம் பேசுகிறது நபியே நாயகமே என்னை தொடாதீர்கள் நாயகமே என்னை தொடாதீர்கள் நாயகமே எனக்குள்ளே இந்த பெண்மணி விஷத்தை ஊட்டி இருக்கிறாள் நாயகமே நீங்கள் உண்டு உங்களை நான் மறிக்கச் செய்வதற்கு எனக்கு மனமில்லை நாயகமே என்று அந்த மாமிசம் பேசுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை அழைக்கிறார்கள் யூத பெண்மணியை அழைத்து ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்கிற பொழுது பெருமானாரிடத்தில் அந்த பெண்மணி சொன்னார்கள் நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது நபி இல்லை என்று சொன்னால் அவர் உலகத்தை விட்டே போய்விட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் நீங்கள் நபி அதனால் அஷேத் அல்லா இலாக இல்லல்லா அண்ண முகம்மதன் ரசூலுல்லா என்ற அந்த பெண்மணி விஷத்தை கொடுத்து ஈமான் கொள்ளுகிறார் இங்கு ரெண்டு ரிவாயத்துக்களை செய்கிறார்கள் ஒன்று பிஷ்ரி பரா இறந்து போனதற்காக அந்த பெண்மணியை கொலைக்கு கொலை செய்யப்பட்டது என்ற வரலாறும் உண்டு இன்னொரு வரலாறு பெருமான பெருமானார் மன்னித்து அவர் ஈமான் கொண்டு வாழ்ந்தார் என்ற வரலாறுகளும் உண்டு ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட அந்த ஒரு கவலம் இருக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹுவின் மடியிலே கடைசி நேரத்திலே படுத்திருக்கிற பொழுது ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரண்டு புரண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே புரண்டு புரண்டு சொன்னார்கள் ஆயிஷா அன்றைக்கு அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா என்னால் தாங்க முடியவில்லை ஆயிஷா என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா மரணத்தில் உயர்ந்தவரமாக தூதராக இருக்கிற ஷஹாதத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுக்க நாடி இப்படி ஒரு வரலாற்று ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான் இன்னொரு பக்கம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வேதனை கொடுக்க வேண்டும் நாயகத்தை முடக்க வேண்டும் இறக்கடிக்க செய்ய வேண்டும் அவர்களை மறிக்க செய்ய வேண்டும் என்று யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து லபீத் என்ற சாஹிப் சூனியக்காரனை சந்திக்கிறார் பெருமானாருக்கு சூனியம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் நபிகள் பெருமானாருக்கு சூனியம் செய்யப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் தீன் சார்ந்த எந்த விஷயமும் மறக்கடிக்கப்படவில்லை நினைவிருக்கிறது உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் பெருமானார் மறக்க ஆரம்பிக்கிறார் ஆறு மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகரால் பட்ட துன்பம் தொல்லைகள் துன்பங்கள் ஏராளம் ஒரு நாள் பெருமானார் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கனவிலே பார்க்கிறார்கள் ரெண்டு மலக்குகள் பேசிக் கொள்கிறார்கள் இவர் யார் தெரியுமா என்று கேட்க இன்னொரு மலக்கு சொல்லுகிறார் இறுதி நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்கவில்லை இவர் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னொருவர் சொல்லுகிறார் இவர் சிகரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் யார் சிகர் செய்தவர் என்று கேட்க இன்னொரு மலக்கு சொல்லுகிறார் லபீத் என்ற யூதர் தான் சிகர் செய்திருக்கிறார் அவருடைய ரெண்டு பிள்ளைகளின் மூலமாக சிகர் செய்யப்பட்டிருக்கிறது இவர் கேட்கிறார் எதிலே சிகர் பஞ்சிர் செய்யப்பட்டிருக்கிறது பேரித்தம்பளத்திலே முடிகளை கொண்டும் நிகத்தை கொண்டும் சுருட்டி பெருமானாருக்கு சிகர் செய்யப்பட்டு இந்த கிணற்றிலே உள்ளே திணிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மலக்கு சொல்ல ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாக அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலையில் எழுகிறார்கள் காலையில் எழுகிறார்கள் அலி ரலியல்லாஹு மிக்கதாதர் அலி ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களையும் அனுப்புகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுத்தாலா அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுத்தாலா நாயகமே அலியை அனுப்ப வேண்டாம் நாயகமே அந்த சூனியம் அழிக்கு ஏதாவது தாக்கத்தை கொடுத்துவிடும் நாயகமே கஷ்டத்தை கொடுத்துவிடும் நாயகமே வேண்டாம் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது அழிதலி அல்லாஹு தாலா துடித்தெழுகிறார்கள் நான் இறந்தாலும் பரவாயில்லை என்னுடைய உயிர் எனக்கு முக்கியமில்லை என்னுடைய உயிருக்கு நான் கவலைப்படவில்லை என் கண்மணி நாயகத்தை ஆறு மாத ஆழமாக இந்த கோலத்திலே பார்ப்பதற்கு எனக்கு மனமில்லை எனக்கு மனமில்லை துடிக்கிறார்கள் விரை வந்து பெருமானாரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸினுடைய ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுவதற்கு உத்தரவிட ஒவ்வொரு ஆயத்தும் ஓத ஓத முடிச்சு நீங்குகிறது அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்திலிருந்து பெருமானார் விடைபெறுகிறார்கள் ஹுமானை கொள்ள வேண்டும் என்று பல தந்திரங்கள் செய்யப்படுகிறது இதெல்லாம் பெருமானாரினுடைய அந்திம காலத்தில் நடக்கிறது அண்ணல் பெருமானாரை பலகீனமாக்குகிறது அந்த சூனியம் அதற்கு பிறகு கடைசி ரமலான் ரமலான் கடைசி ரமலான் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே கையாண்ட ரமலானில் கடைசி ரமலான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியிலே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ரமலானும் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வசனம் இறங்கியதோ அதை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள் இந்த ஆண்டு எத்தனை வசனம் இறங்கியதோ அதை பெருமானார் ஒவ்வொரு ரமலானிலும் திரும்ப ஒரு முறை ஓதி காட்டுவார்கள் இந்த ஆண்டு ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் கடைசி ரமலானிலே உட்கார்ந்து பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு முறை ஓதி காட்டுகிறார்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஓதி காட்டுகிறார்கள் ஓதி காட்டிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஜிப்ரீலே நான் இறப்பதை பற்றி நீ கவலைப்படுகிறாயா நான் இறந்து விடுகிறேன் என்று நீ கவலைப்படுகிறாயா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை ஓதி காட்டிய ஜிப்ரீலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை ஓதி காட்டிய ஜிப்ரீலே இப்பொழுது இரண்டு முறை நீங்கள் ஓதி காட்டி இருக்கிறீர்கள் ஆனால் என்னுடைய மரணம் சமீபமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே சொன்னார்கள் நபியே நாயகமே உங்கள் மரணம் எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தருகிறது அதோடு சேர்த்து நான் அழுவதற்கான முக்கியமான காரணம் இதற்கு பிறகு நான் யாருக்கும் வகி கொண்டு போக முடியாத நாயகமே வகி கொண்டு போக முடியாத நாயகமே நான் யாருக்கும் ரிசாலத்தை நுபுவத்தை கொண்டு செல்ல முடியாத நாயகமே உங்களோடு நுபுவத் முடிந்து விட்டது நாயகமே நுபுவத்தின் சுவை இருக்கிறதே ரிசாலத்தை கொண்டு வருகிற அந்த சுவை இருக்கிறதே அதை வார்த்தையால் அடிக்க முடியாத நாயகமே அது என்னோடு முடிந்து போனதே என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் நாயகமே பூமான் நபிகள் கோமான் அலைவ செல்லும் வஸல்லம் அலகி செலாத் வசலாம் அன்னவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை அள்ளிச் சொல்கிறார்கள் அந்த கடைசி ரமலானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைவ செல்லும் இருபது நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கடமையானதிலிருந்து ஹிஜ்ரி 2 இருந்து ஒவ்வொரு வருடமும் பெருமானார் 10 நாள் கடைசி 10 யாத்திகாஃப் இருப்பார்கள் நோன்பு கடமையானதிலிருந்து ஒன்பதாவது ஆண்டு ஹிஜ்ரி 9 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்திகாஃப் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகமே பள்ளிவாசல ஒட்டி என் வீடு இருக்கிறது நானும் யாத்திகா பிரிந்து கொள்கிறேன் நாயகமே ஆயிஷா சொல்கிறார்கள் பள்ளிவாசலை ஒட்டி என் வீடு இருக்கிறது கதவை திறந்தா மஸ்ஜித் அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே நானும் உங்களோடு சேர்ந்து யாத்திகா பிறக்கிறேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அல்லாவுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் யாத்திகா பிரிந்து கொள்ளம்மா என்று அனுமதி கொடுக்கிறார்கள் இந்த செய்தி மற்ற மனைவிக்கு தெரிகிறது பெருமானார் வெளியே சென்று விட்டு வந்தால் எட்டு கூடாரங்கள் பள்ளிவாசலுக்குள் இருக்கிறது எட்டு கூடாரங்கள் ஆயிஷா அல்லா வீடு தனியா எட்டு கூடாரங்கள் இருக்கிறது உள்ளே வந்து என்னவென்று பெருமானார் கேட்கிறார்கள் பள்ளிக்குள்ள எல்லாம் தனித்தனி டென்ட்டா இருக்குது பெருமானார் கேட்க மத்த எட்டு மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல எட்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் ஹதீஜா அல்லாவும் சவுதாவும் இறந்து போனார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல ஜைனப் பின் ஹுசைமா இறந்து போனார்கள் இந்த எட்டு பேரு ரசூல் ஸல்லல்லாஹு அலிவசல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா வீட்டுக்குள்ள ஒன்பது பேர் கூடாரம் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க பெருமானார் வந்து கேட்டாங்க இது என்ன கூடாரம் என்றார்கள் நாயகமே ஆயிஷா யாத்திகாப் இருக்கிறார்கள் அதனால் நாங்களும் யாத்தி இருப்போம் ஆயிஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்த நாயகமே எங்களுக்கும் அனுமதியை கொடுக்க வேண்டும் நாயகமே பெருமானார் செல்லலாக அலைஹி செல்ல வந்தவர்கள் நாமாக இருந்தால் என்ன செய்வோம் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய அந்த தீர்ப்பு வித்தியாசமானது அற்புதமான தீர்ப்பு யாருடைய மனதையும் கவலைப்படுத்தாமல் கலங்கப்படுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொல்லி இருக்கலாம் ஆயிஷா இதையே மத்த மற்ற மனைவிட்டு சொல்லலாம் இந்த ஆயிஷாவை கண்டிச்சிருக்கலாம் அல்லது மற்ற மனைவிகளை கண்டிக்கலாம் நீங்கள் எல்லாம் யாத்திக்காம இருக்க கூடாது ஆயிஷா மட்டும் தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டும் தான் அனுமதி என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் சத்திய தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வருஷம் நான் யாத்திக்காவ இருக்கிற மாதிரி இல்லைன்னாங்க ஐஷர் அலி அல்லா நீங்களே யாத்திகாஃப் இல்லைன்னா நான் எதுக்கு இருக்க போறேன் நாயகமே எட்டு கூடாரம் காணாமல் போனது பத்து நிமிஷத்துல என்ன நாயகம் யாத்திகாப் என்றால் பெருமானார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்கு வருவார்கள் அந்த நேரத்திலே மனைவிமார்கள் பள்ளிவாசல்ல இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வினுடைய வேதனையும் கோபமும் இறங்கிவிடும் எல்லாம் பறந்தாச்சு பெருமானார் அந்த வருடம் ஹிஜ்ரி 9 பெருமானார் யாத்திகாப் இருக்கவில்லை அதையும் சேர்த்து 20 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி காலத்திலே கடைசி ரமலானிலே 20 நாட்கள் யாத்திகாப் இருக்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஹஜ் பெருநாள் வருகிறது பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் என்பவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள் அண்ணல் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது சகாவாக்கள் அத்தனை பேர்களும் தயாராகிறார்கள் அண்ணல் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லத்தோடு ஹஜ் செய்கிற வாக்கியத்தை பெற்றாக வேண்டுமே என்று எல்லோரும் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அபூபக்கர் சித்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லவிடத்தில் இடத்தில் அதை வந்து சொல்கிறார்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள் நாயகமே எல்லா நேரத்திலும் உங்களோடு இருந்த நான் இப்பொழுது உங்களோடு என்னால் வர முடியாத நாயகமே என்று சொல்லுகிறார்கள் என் அபூபக்கரே என்று கேட்கிற பொழுது என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி நாயகமே நிறைமாத இன்றா நாளையா என்று இருக்கிறாள் நாயகமே அதற்காக நான் இருக்க வேண்டும் நாயகமே பெருமானார் அனுமதி கொடுக்கிறார்கள் உன் மனைவியோடு சேர்ந்து நீ உண்ட உன் மனைவியோடு சேர்ந்து நீ இருந்து கொள் நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் வீட்டுக்கு சென்றார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா வீட்டுக்கு செல்லுகிறார்கள் வீட்டிலே மனைவி பார்க்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லா தஆலா சொன்னார்கள் பெருமானாரிடத்திலே நான் சொல்லிவிட்டேன் பெருமானார் புறப்பட போகிறார்கள் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வேண்டாம் வேண்டாம் என்னை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் பெருமானாரோடு இருங்கள் இல்லை என்றால் உடல் மட்டும்தான் உங்களுக்கு எங்கிருக்கும் உயிரெல்லாம் அந்த நாயகத்தோடு இருக்கும் அந்த உயிரெல்லாம் அந்த நாயகத்தோடு இருக்கும் ஆனால் வேண்டாம் நீங்கள் புறப்படுங்கள் நிறைமாத கர்ப்பிணி அனுமதி கொடுத்து அனுப்புகிறார்கள் அபுபக்கர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஓடி வருகிறார்கள் நடக்கவில்லை ஓடி வருகிறார்கள் பெருமானாரை பார்க்கிறார்கள் நாயகமே உங்களோடு செல்வதற்கு என் மனைவி அனுமதி கொடுத்து விட்டார் நாயகமே பெருமானார் சிரிக்கிறார்கள் நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும் அபூபக்கர் மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரோடு பேசிவிட்டு மனைவி இடத்திலே செல்ல அந்த மனைவி சொன்னார்களாம் நாயகத்தோடு வருவதற்கு எனக்கும் ஆசை இருக்காதா நிறைமாடு கர்ப்பிணி எனக்கும் ஆசை இருக்காதா செல்லுகிற வழியிலே குழந்தை பிறந்தால் அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் மற்ற பெண்கள் இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்வார்கள் நானும் வருகிறேன் அழைத்துச் செல்லுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தாலா பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள் நாயகமே என் மனைவி இப்படி சொல்றாங்க நாயகமே பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல நமக்கு அழைத்து வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் செல்லுகிற பாதையில் தான் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தாலாவுக்கு குழந்தை பிறந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே பெருமானாரோடு எல்லோரும் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அழிவு வஸல்லம் ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள் அரபா மைதானம் வருகிறது அரபா மைதானத்திலே உமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அழிவு வஸல்லம் ஆற்றிய இறுதி பேருரை இன்றைக்கு அகிலத்தையே அழந்து காட்டுகிற பேருரையாக அகிலத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டும் பேருரையாக பெருமானார் செல்லல்லாக அழிவு வஸல்லம் பேருரை நிகழ்த்துகிறார்கள் அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது இமாமுனா புகாரி ரஹமத்துல்லா போன்றவர்கள் இமாமுனா திருமதி ரஹமத்துல்லா போன்றவர்கள் இமாமுனா முஸ்லிம் ரஹமத்துல்லா போன்றவர்கள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் பெருமானார் பேசிய பேச்சுக்களை வீட்டில் இருக்கிற சகாபிகளுக்கு கூட அல்லாஹ் கேட்க செய்தான் என்கிறார்கள் அண்ணல் பெருமானாரினுடைய பெரிய மோஜிசாக்களில் ஒன்று பெருமானார் அன்னைக்கு மைக் இல்ல அன்னைக்கு எதுவும் இல்ல தொண்ணூறாயிரம் பேர்கள் இருக்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா வழிவ செல்லம் பேசுகிறார்கள் சகாபாக்கள் கடையில் இருக்கிற சகாபாக்கள் வீட்டில் இருக்கிற சகாபாக்கள் சபையில் பூமியில் இருக்கிற சகாபாக்கள் அத்தனை இவர்களுக்கும் அல்லா கேட்க செய்தான் எல்லாம் டெண்டில் இருக்கிறாங்க மினா டெண்டில் சில பேர்கள் அரப்பாவினுடைய கூடாரத்தை போட்டு தங்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் மனாசில் வீடு வீடுன்னே அவங்க சொல்லுவாங்க அரபுகள்ல மனாசில் மஸ்கன் என்று சொல்லுவார்கள் அங்கங்கே இருக்கிறார்கள் இந்த சப்தம் அல்லாஹ் கேட்க வைக்கிறான் வரலாறு சொல்லுங்க பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அரபாவிலே நின்று கொண்டு பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் உரையாற்றிய உரையை அன்புக்குரியவர்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சில கட்டளைகளை இந்த சமுதாயத்திற்கு போடுகிறார்கள் المسلم على المسلم حرام دمه وماله وإرضه كيومكم هذا وبلدكم هذا وشهركم هذا பெருமானார் சொல்லுகிறார்கள் இந்த ஊர் எவ்வளவு கண்ணியமான ஊர் என்று கேட்கிறார்கள் மக்கமா நகரம் எவ்வளவு கண்ணியமான நகரம் மக்கமா நகரத்திலேயும் துல்ஹஜ் மாதம் அத்துடைய மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம் அதிலும் இந்த அரப்பாவுடைய மைதானம் எவ்வளவு கண்ணியமானது இதை போன்றுதான் ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன் ஒரு முஸ்லிமினுடைய ஒரு முஸ்லிமினுடைய உயிர் மதிக்கப்பட வேண்டும் ஒரு முஸ்லிமினுடைய பொருள் மதிக்கப்பட வேண்டும் ஒரு முஸ்லிமினுடைய மானம் மதிக்கப்பட வேண்டும் ஒருவர் இன்னொருவருக்கு மானத்தை மானபங்கப்படுத்தக் கூடாது பொருளை சூறையாடக் கூடாது உயிரை எடுக்கிற தகுதி யாருக்கும் கிடையாது என்று பூமான் சகோதரத்துவத்தை அந்த ஒரு முஸ்லிமினுடைய உணர்வை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஊட்டுகிறார்கள் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற உணர்வை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊட்டுகிறார்கள் அடுத்தும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுகிறார்கள் இன்னி அம்ரல் ஜாகிலியா கதமி ஜாகிலியத்தினுடைய எல்லா செயல்களையும் என் காலுக்கு கீழே வைத்து விட்டேன் ஜாகிலியத்தின் நடைமுறைகள் மூடப்பழக்கங்கள் ருசுமாத்துகள் சடங்குகள் இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாது அல்லாஹ்வும் ரசூலும் எதை வழிகாட்டி இருக்கிறானோ அந்த வழிகாட்டுதலின்படிதான் நீங்கள் நடந்து ஜெயிக்க வேண்டும் என்ற சட்டத்தை பெருமானார் சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் உமன் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்றிலிருந்து திமா உங்களுடைய இரத்தத்திற்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலில் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரபி இப்னுல் ஹாரிஸ் பனு சஹத் கூட்டத்தாரை சார்ந்த ரபி அத்திபனுல் ஹாரிஸை ஹுதை என்பவன் கொலை செய்து விடுவார் ஹுதை பனு சாஹித் கூட்டத்தார்கள் எல்லாம் தியத்தை கேட்பார்கள் கொலை செஞ்சிட்டாக்கா கொலைக்கு பகரமாக நூறு ஒட்டகை கொடுக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லம் சொல்லுகிறார்கள் உதையிலுக்காக நான் கொடுக்கிறேன் உதையிலால் கொடுக்க முடியாது உதையிலுக்காக நான் கொடுக்கிறேன் என்று நூறு ஒட்டகையை கொடுத்துவிட்டு பெருமானார் செல்லல்லாக வலிவ செல்லம் அரபா மைதானத்திலே சொன்னார்கள் உதையிலுக்காக நூறு ஒட்டகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய அன்புக்குரிய முஸ்லிம்களே அன்புக்குரிய இளவல்களே நீங்கள் இனிமேல் புலையிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் நான்காவதாக சொன்னார்கள் வட்டி நமக்கு அழகல்ல வட்டி நமக்கு அழகல்ல வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது வட்டியை நீங்கள் தொட்டு விடாதீர்கள் அரபா மைதானத்திலே இறுதி பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்த அந்த வட்டி இன்றைக்கு நம் சமுதாயத்திலே எப்படி நடமாடிக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதல் முதலில் வட்டியை ஒழித்தது அப்பாஸின் மூலமாகத்தான் அப்பாஸ் அல்லா கொஞ்ச நாள் வட்டிக்கு விட்டார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் இறங்கியவுடன் சொல்லிவிட்டார்கள் முதல் மட்டும்தான் உண்டு வட்டி கிடையாது என்றிலிருந்து வட்டி அறாமாக்கப்பட்டது என்ற அப்பாஸில் இருந்து வட்டியை நான் அறாமாக்கினேன் அது நடைமுறையில் இருக்கிறது யாமத்து நாள் வரை நடக்க வேண்டும் அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள் இத்தக்குல்லாக பின்னிசா பெண்களின் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழே அவள் இருக்கிறாள் என்பதற்காக உங்களுக்கு மனைவியாக இருக்கிறாள் என்பதற்காக அவளை அடிமையாக்கி விடாதீர்கள் ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்றால் ஃபைதுஹுன்னே உபதேசம் செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் திருந்திக் கொள்ளுங்கள் அதிலும் உங்கள் மனைவி ஒத்து வரவில்லையா வஹ்ஜுருஹுன்ன பில் மலாஜி படுக்கையிலே ஒரே படுக்கையிலே படுத்துக் கொள்ளுங்கள் முகத்தை காட்டி அல்ல முதுகை காட்டி படுத்தி மனைவியை திருத்துங்கள் அதிலும் ஒத்து வரவில்லையா ஃபதுரிபூஹுன்ன அவர்களை லேசாக அடியுங்கள் கைர மப்ரா இந்த அடியை மறந்து விடாதே என்று சொல்லாமல் லேசாக அடித்துக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே பேசுகிறார்கள் அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் நீங்கள் எனக்கு பிறகு பெருமானார் சொல்லுகிறார்கள் எனக்கு பிறகு நீங்கள் கிதாபுல்லாவை விட்டு விடாதீர்கள் அது வெறும் ஓதுகிற வேதம் மட்டுமல்ல அது அமல் செய்கிற வேதம் அது சிந்திக்கிற வேதம் சிந்திக்கப்படுகிற வேதம் செயல்படுத்தப்பட வேண்டிய வேதம் அதனால் இந்த வேதத்தை ஓதும் வேதமாக மட்டும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் இந்த வேதத்திலிருந்து நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்தும் சொல்லுகிறார்கள் உங்களுடைய தலைவர் நீங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருடைய தலை திராட்சையை போன்று சிறியதாக இருந்தாலும் தலைவருக்கு கட்டுப்படுகிற பண்பாடு கொண்டவர்களாக நீங்கள் மாறி போய்விட வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தர்ஜி உபாதி எனக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஒருவர் இன்னொருவரை பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிட வேண்டாம் உங்களுக்குள்ளே வேற்றுமை வந்துவிட வேண்டாம் உங்களுக்குள்ளே வேற்றுமை வந்துவிட வேண்டாம் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் செல்லல்லாக அழைவ வஸல்லம் அவர்கள் கடைசி கடைசியாக சொல்லிக் காட்டுகிறார்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லிக் காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லும் என்னுடைய என்னுடைய கபுரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் நான் இறந்தது என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் யூதர்கள் நபிமார்களுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றினார்கள் அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வினுடைய லானத்தை பெற்றார்கள் இது போன்று நீங்கள் என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருரை நிகழ்த்துகிறார்கள் நிகழ்த்திவிட்டு பெருமானார் சொன்னார்கள் வல் யுபல்லிகி ஷாஹித் வல் காயிப் கை நீட்டிச் சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் கேட்காதவர்களுக்கு எத்தி வைக்கட்டும் கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கு இதை கொடுக்கட்டும் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அலைவ வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானார் மதீனாவிற்கு செல்லுகிறார்கள் ஒரு சில மாதங்கள் உருண்டோடுகிறது பெருமானார் செல்லல்லாக அலைவ வஸல்லம் அவர்களால் நின்று தொழ வைக்க முடியவில்லை பெருமானாருக்கு நின்று தொழ வைக்க முடியவில்லை சஃபர் மாதம் துவங்குகிறது பெருமானார் நிற்க முடியவில்லை பெருமானார் உட்கார்ந்து தொலை வைக்கிறார்கள் சகாபாக்களும் உட்கார்ந்து கொண்டார்கள் அன்னலை அப்படியே பின்பற்றி பழகிய அந்த சகாபாக்களுக்கு என்ன தெரியும் அதனால் உட்கார்ந்தும் தொழுகிறார்கள் இருக்கிறார்கள் பெருமானார் தொழுகையை முடித்துவிட்டு சொன்னார்கள் இமாம் முடியாமல் இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதார் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நின்றுதான் தொழ வேண்டும் என்ற சட்டத்தை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் பெருமானார் நடைமுறைப்படுத்துகிறார்கள் சஃபர் மாதத்தினுடைய கடைசி வாரம் வருகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தன்னுடைய அடிமை உரிமை விட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை அழைத்துக் கொண்டு இப்னுல் மௌஹிபாவை அழைத்துக் கொண்டு ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கிறார் செல்லுகிறார்கள் ஓமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவ செல்லம் ஜியாரத்திற்காக செல்லுகிறார்கள் அங்கு கொடுக்கப்படுகிற வேதனைகளை பெருமானார் பார்க்கிறார்கள் அண்ணல் பெருமானாரினுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்றல்ல விண்ணுக்கு மேலேயும் அந்த கண்களால் பார்க்க முடியும் மண்ணுக்கு கீழேயும் அந்த கண்களால் பார்க்க முடியும் முன்னால் பார்ப்பதை போன்று பின்னாலும் பார்க்க முடியும் மெஹராபிலே நின்று கொண்டு சொர்க்கத்தை பார்த்த கண்கள் மெஹராபிலே நின்று கொண்டு நரகத்தை பார்த்த கண்கள் அந்த கண்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லவன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு பேர் கபரிலே வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் மேலே நடந்து கொண்டே பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர் இன்னொருவர் கோல் சொல்லி நடப்பவர் என்று பெருமானார் நீங்கள் எல்லாம் இதை லேசான பாவமாக நினைக்கலாம் அல்லாஹ் அதை பெரும் பாவமாக நினைக்கிறான் என்று சொல்லி வேதனையை தடுப்பதற்காக வேண்டி பேரித்த மட்டையை நட்டி இது பச்சையாக இருக்கிற காலம் எல்லாம் இதனுடைய தஸ்மீகால் இவர்களின் வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஜன்னத்தில் பக்கீக்குள்ளே நுழைகிறார்கள் ஜன்னத்தில் பக்கீ தீவுக்குள்ளே பெருமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நுழைகிறார்கள் அங்கு கொடுக்கப்படுகிற வேதனையை பார்த்து இஷாவுக்கு பிறகு சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மௌஹிபா விடத்திலே சொன்னார்கள் இப்னு மௌஹிபா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஜன்னத்தை ஒரு பக்கம் காட்டுகிறார் அவனுடைய லிக்காவை ஒரு பக்கம் காட்டுகிறார் இன்னொரு பக்கம் பூமியினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் காட்டுகிறார் நாயகமே இது வேண்டுமா இது வேண்டும் ஜன்னத்து வேண்டுமா என்னுடைய சந்திப்பு வேண்டுமா அல்லது பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் வேண்டுமா என்று கேட்கிறார் இவ்வளவு போகிமா நாயகமே நீங்கள் எதை எடுக்க போகிறீர்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாக அலைஹி சொன்னார்கள் எனக்கு எதற்கு ஹஸாயினுள்ளார் எனக்கு எதற்கு சில நாட்கள் வாழுகிற சில நாட்கள் வாழுகிற எனக்கு எதற்கு ஹஸாயினுள்ளார் நான் ஜன்னத்தையும் அல்லாஹ்வினுடைய நிக்காவையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் இங்கு நடக்கிற அதாபுல் கவரை என்னால் பார்த்து தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் ரப்பல் ஆலமீனே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ரப்பல் ஆலமீனே யாரெல்லாம் கியாமத்து நாள் வரை ஜன்னத்துல் பக்கியிலே அடங்குகிறார்களோ அவர்களுக்கு அதாபுல் கபர் இல்லை என்ற நிலையை நீ கொடு ரப்பே சலுகையை கொடு ரப்பே நான் அருகில் அடங்கி பார்த்து கொண்டிருக்கிற இடம் ரப்பே நான் அருகில் அடங்கி பார்த்து கொண்டிருக்கிற இடம் ரப்பே அங்கு நரக வேதனை கொடுக்கப்படுவதை பார்த்து என்னால் உறங்கிக் கொண்டிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவுக்கு பிறகு ஜிப்ரீல் செல்லாம் இறங்குகிறார்கள் நபியே நாயகமே அல்லாஹ் உங்களை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறான் நாயகமே பல சௌஃப யூரு பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எதையெல்லாம் பிரியப்படுகிறீர்களோ வல சௌஃப யுஅதீக ரப்புக நீங்க எதெல்லாம் பிரியப்படுறீங்களோ அதெல்லாம் ரப்பு கொடுத்துட்டானா பழக்க நாயகமே இவர்களுக்கு அதாபுல் கபர் கிடையாது நாயகமே யாரெல்லாம் ஜன்னத்துள் பக்கீயில் அடக்கப்படுகிறார்களோ கியாமத் நாள் வரை அங்கு அதாபுல் கபர் கிடையாது நாயகமே கபரின் வேதனையே இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் உலகத்திலே அந்த ஜன்னத்துல் பக்கீயில் தான் அல்லாஹ் நீண்ட நாள் வாழச் செய்து அங்கு அடங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள வேண்டும் ஜன்னத்துல் பக்கியிலே பெருமானார் செல்லல்லா வலிவ செலத்திற்கு சலாம் சொல்லுகிற பொழுது பெருமானாருக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இறக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் அன்புக்குரியவர்களே பெருமாள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்திற்காக அழுது அழுது தலைவலியாக மாறுகிறது அழுகை தலைவலியாக மாறுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பார்க்கிறார்கள் அண்ணா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விடத்திலே அம்மா ஆயிஷா கடுமையாக தலைவலிக்கிறது அம்மா தொண்டை கொடு நான் கட்டிக்கொள்ளுகிறேன் என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அல்லாஹு தாரானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துண்டை கொடுக்கிறார்கள் துண்டை கொடுக்கிறார்கள் துண்டை எடுத்து ஆயிஷா அல்லாஹ் தன்னுடைய தலையிலே ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே வாங்கிய பெருமானார் தன் தலையிலே கட்டிக்கொண்டு சொன்னார்கள் அம்மா ஆயிஷா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கஷ்டம் உனக்கு கொடுக்கப்பட்டு நீ மௌத்தானால் உனக்கு நான் தொலை வைத்து அடுக்குவேன் அம்மா ஆயிஷா உனக்கு நான் தொலை வைத்து அடக்குவேன் அம்மா ஆயிஷா என்று சொல்ல ஐஷா அலி தஆலா பெருமானாரின் வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை சொன்னார்கள் ஓஹோ இப்படி ஒரு ஆசையா என்னை கபூர்ல அடக்கிட்டு நீங்க என்னோட கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க ஆசைப்படுகிறீர்களா நாயகமே என்று சொல்ல பெருமானார் சிரித்துக் கொள்ளுகிறார்கள் அண்ணன் பெருமானார் சிரித்துக் கொள்ளுகிறார்கள் அடுத்த நாள் வருகிறது அடுத்த நாள் வருகிறது மூன்று நாட்கள் ஐஷா அலி இடத்திலே பெருமானார் பேசவில்லை மற்ற மனைவிமார்களிடத்திலே உமான் நபிகள் பெருமானார் பேச முடியவில்லை காய்ச்சலாக மாறுகிறது மாறுகிறது தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது பெருமானாரால் பேச முடியவில்லை பெருமானாரால் பேச முடியவில்லை அண்ணல் பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லத்தினுடைய நிலையை பார்த்த ஆயிஷா அலி அல்லாஹு தாலா பெருமானாருக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் நாயகத்துக்கு ஏதாவது கஷ்டம்னா ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்ப்பார்கள் அல்லாஹும் மதுஹபில் ரப்பன் நாஸ் அந்த ஷாஃபி லா ஷிஃபா ஷிஃபா வலா யுகாதிரு அல்லாஹும் ரப்பன் நாஸ் அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபா லா யுகாதிரு என்ற துவாவை ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள் அந்த துவாவை ஆயிஷா ரலியல்லாஹு ஓதி குல் ஓதி குல்லா ஊது பிரபில் பலக் குல்லா அஊது பிரபின் ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஆயிஷாவை ஓதி ஆயிஷா ரலியல்லா தன் கையில் அல்ல ஆயிஷா ரலியல்லா தன் கையில் அல்ல நாயகத்தின் கையிலே ஊதி பெருமானாரின் மேனையிலே தடவுகிறார்கள் பெருமானாரின் மேனையிலே தடவுகிறார்கள் காய்ச்சல் கூடிக்கொண்டே வருகிறது பெருமானார் செல்லல்லாகும் அழிவு செல்லும் அவர்களுக்கு காய்ச்சல் கூடிக்கொண்டே வருகிறது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அண்ணன் பெருமானாரை பார்க்க வருகிறார்கள் அண்ணனை பார்த்தவுடன் அறிந்து கொண்ட அபுபக்கர் நாயகம் பெருமானாரை பார்த்து அழுகிறார்கள் பெருமானார் அபுபக்கரை பார்த்து அழுகிறார்கள் ரசூலல்லா யா அபூபக்கர் அபூபக்கரே உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லோருக்கும் பிரதி உபகாரம் நான் செய்து விட்டேன் அபூபக்கரே நான் பெற்றதற்கு பிரதி உபகாரம் செய்து விட்டேன் அபூபக்கரே உனக்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்யவே முடியவில்லை அபூபக்கரே செய்யவே முடியவில்லை நாளை மறுமையிலே உனக்கு நான் பிரதி உபகாரம் செய்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலேயும் நாம் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பான் நாம் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்திலும் கூட நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருக்கு ஒரு வளமை இருந்தது வாழ்ந்த ஒன்பது மனைவியின் வீட்டுக்கும் பெருமானார் ஒரு நாளைக்கு ஒரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுவார்கள் முடியாத தருணம் முடியாத தருணம் நடக்க முடியவில்லை ஆனாலும் பெருமானார் நான்கு பேர்களின் துணை கொண்டு ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள் நான்கு பேர்கள் இப்னு மோஹிபா சக்ரான் சௌபான் அபூ நான்கு பேர்களின் துணை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மைமூனாவின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள் அன்று மைமூனாவின் வீட்டில் தங்க வேண்டும் அஸ்மாபின் பின் ரலி அல்லாஹு தாலா அண்ணல் பெருமானாரினுடைய இந்த நீத நிலையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த நிலையை பார்த்து மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள் மனைவிமார்களே நாயகத்திற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய நாட்களை விட்டுக் கொடுக்க கூடாதா அண்ணல் பெருமானாருக்கு இந்த நிலையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அத்தனை பேர்களும் நீங்கள் இறக்கப்படுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவின் வீட்டில் தங்கட்டுமே என்று அஸ்மா பின்த் உமைஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் ஒவ்வொரு மனைவியாக அனுமதி கேட்கிறார்கள் பெருமானார் எவ்வளவு நீதமாக நடந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனைவியாக அனுமதி கேட்க அத்தனை மனைவிமார்களும் அனுமதி கொடுக்கிறார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தாலா அன்ஹாவின் வீட்டிலே பெருமானார் தங்குகிறார்கள் பெருமானாரை பார்ப்பதற்காக சஹாபாக்கள் வருகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தாலா வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மேனியை தொட்டு பார்க்கிறார்கள் கடும் உசிதமாக இருக்கிறது நாயகமே எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே பெருமானார் செல்லல்ல அல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உஸ்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு பல மனிதர்களுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை கொடுப்பார் பல மனிதர்களுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை கொடுப்பார் அதை நாங்கள் தாங்கினால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல எங்களிடத்திலிருந்து அல்லாஹ் பாவங்களை உதிரச் செய்வான் பாவங்கள் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்துவான் என் தரஜாவை உயர்த்துவதற்காகத்தான் என் ரப்புல் அலமி என் தரஜாவை உயர்த்துவதற்காகத்தான் என் ரப்புல் அலமி இப்படி ஒரு காய்ச்சலை கொடுத்திருக்கிறான் நான் பொறுமையாக இருக்கிறேன் உஸ்மான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் நோயாளிக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் ஆனால் பெருமானார் மட்டும்தான் பார்க்க வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் பார்க்க வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் சயீத் இப்னு பெயர் ரலியல்லாஹு வருகிறார்கள் உம்மு செலமா அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் போர்வைக்கு மேலே தொடுகிறார்கள் போர்வைக்கு மேலே சூடாக இருக்கிறது நபியே நாயகமே அழுது கொண்டே கேட்கிறார்கள் நபியே நாயகமே கை வைக்க என்னாலே முடியவில்லை நாயகமே நீங்கள் எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சயீத் நாற்பது பேர்களுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை அல்லாஹ் என் ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறான் சயீத் அதனால் நான் தாங்கிக் கொள்கிறேன் என் அந்தஸ்தை உயர்த்துவான் சும்மல்லம் செல் சும்மல்லம் செல் நல்லவர்களுக்கு இது போன்ற சோதனை வரும் சயீத் நல்லவர்களுக்கு நாதாக்களுக்கு இது போன்ற சோதனை வரும் சயீத் அதை தாங்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான் சயீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயீத் இப்னு அலி அல்லாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார்கள் மனைவிமார்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் எல்லா மனைவிமார்களும் அழுகிறார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு விட்டாலா மருந்து வாங்கி வருகிறார்கள் நபியே நாயகமே மருந்தை சாப்பிடுங்கள் நாயகமே பெருமானார் தரையிலே படுத்து உருள்கிறார்கள் தலைவலி தாங்க முடியாமல் உழுகிறார்கள் காய்ச்சல் தாங்க முடியாமல் உருள்கிறார்கள் தண்ணீரை ஊட்டுங்கள் தண்ணீரை ஊட்டுங்கள் என்று பெருமானார் தவிக்கிறார்கள் நாயகத்தின் மீது நீர் ஊட்டப்படுகிறது தண்ணீர் ஊட்டப்படுகிறது பெருமானாரின் மேனியை விட்டு பிரிகிற பொழுது அந்த தண்ணீர் வெந்நீராக கீழே கொட்டியது தண்ணீர் வெந்நீராக கொட்டியது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டே சொல்கிறார்கள் நபியே நாயகமே நபியே நாயகமே மறந்து சாப்பிடுங்கள் நாயக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உம்மு சலமா வேண்டாம் உம்மு சலமா எனக்கு நோய்தான் மருந்து உம்மு சலமா என் ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற நாள் மிக நெருக்கத்தில் இருக்கிறது உம்மு சலமா எனக்கு மருந்து வேண்டாம் கொண்டு வந்த மருந்தை எல்லோரும் மனைவிமார்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் என்றார்கள் ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் சாப்பிடுங்கள் என் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹ் வேண்டாம் என்றார்கள் மைமூனார் மைமூனா ரலியல்லாஹ் அன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள் எதற்காக தெரியுமா என் கணவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்பதற்காக மைமூனார் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அந்த 13 நாட்களும் நோன்பு வைத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது பெருமாள் பெருமானாருக்கு உடல்நிலை நன்றாக வேண்டும் என்று அந்த மைமூனா ரலியல்லாஹு தஆலா சாப்பிடாமலே இருந்தார்கள் சாப்பிடாமலே இருந்தார்கள் மைமூனாவுக்கும் மருந்து கொடுக்க வேண்டாம் மற்றவர்கள் கொண்டு வந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் கடுமையாகிறது அந்த காய்ச்சல் மயக்கமாக மாறுகிறது நிலைதடுமாறி போகிறார்கள் பெருமானார் எழுந்து நிற்க முடியவில்லை சகாபாக்கள் எல்லாம் இந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் தொழுகையை விடவில்லை அவர்கள் தான் தொழ வைக்கிறார்கள் அவர்கள் தான் தொழ வைக்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் அந்த காய்ச்சலிலே சென்று தொழ வைப்பார்கள் பெருமானார் தொழ வைப்பதை பற்றி சகாபாக்கள் சொல்லுகிற பொழுது பெருமானார் தொழ வைப்பதை பற்றி சகாபாக்கள் சொல்லுகிற பொழுது பெருமானார் நின்று அல்லாஹ்விடத்திலே நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள் பின்னால் இருக்கிற எல்லோரும் அழுது கொண்டே நிற்பார்கள் பெருமானாரின் வேதனை தாங்காமல் தொழுது கொண்டிருந்த அப்துல்லா இப்னு அமீர் அப்துல்லாஹ் அமீர் அனீஸ் மரணமாகி விடுகிறார்கள் தொழுகையிலேயே மரணமாகி விடுகிறார்கள் நபியே உங்கள் கட்டத்தை தாங்கிய நாள் பின்னால் நிற்க முடியவில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னால் மரணமாகிறார்கள் அவர்களின் ஜனாசா தொலை வைக்கப்படுகிறது நபிகள் கோமாட் செல்லல்லாம் வலை செல்லும் தொலை வைக்க முடியாத நிலை எல்லா நேரங்களிலும் முன்னால் நின்று தொலை வைத்த நாயகத்திற்கு இப்பொழுது மயக்கம் ஏற்படுகிறது சகாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னர் பெருமானார் கடைசியில் தொலை வைத்த தொழுகை மகரிபு தொழுகை மகரிபு தொழுகையிலே வல்முர்சலாத்து சூறாவை ஓதி பூமான் தொலை வைத்ததுதான் கடைசி தொழுகை அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு சென்றார்கள் இஷாவுக்கு சகாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இஷா நேரத்திலே சகாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வெளியே வரவில்லை அன்னை ஐஷா சித்திகாரலி எல்லா உத்தலா பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் மயங்கி போன நாயகம் திடீரென்று கண் விழிக்கிறார்கள் ஐஷா தொழுகை ஆனதா ஐஷா தொழுகை ஆனதா ஐஷா என்று கேட்க நாயகமே சாபாக்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகம் பெருமானார் ஒளி செய்கிறார்கள் எழலாம் என்றால் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் மீண்டும் மயக்கம் தெரிகிறது பெருமானார் தொழுகை என்னானது என்று கேட்கிறார்கள் ஐந்து முறை இதே நிகழ்வு நடக்கிறது பெருமானாரால் வர முடியவில்லை இப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள் அபுபக்கர் தொலைவை கட்டும் என்றார்கள் பெருமானார் அபுபக்கர் தொலைவை கட்டும் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அருகிலிருந்து சொன்னார்கள் இந்த தைரியம் என் தகப்பனாருக்கு இல்லை நாயகமே நீங்கள் நின்ற இடத்திலே என் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் ஆயிஷா யூசுப் இஸ்லாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களைப் போன்று நீங்கள் ஆக்கிவிட வேண்டும் ஆயிஷா நாயகி ஹஸ்ஸாட்ட போய் சொல்றாங்க உங்க வாப்பா உமர் கொஞ்சம் தைரியசாலி அதனால உங்க வாப்பாவை சொல்லுங்க என்று சொல்ல உமர் அலி அல்லாஹு தாலாவை ஹஸ்ஸா நாயகி சொல்றாங்க நாயகமே அபுபக்கர் அலி எல்லாம் நிக்க முடியாது நாயகமே உங்களை நினைத்தே உருகி போவார்கள் நாயகமே அதனால் என் தகப்பனார் நிற்கட்டும் நாயகமே ஹஸ்ஸா நாயகியை பார்த்து பெருமானார் கடிந்து கொள்கிறார்கள் நீங்கள் என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுக்கிற வென்கிறார் தொலை கட்டும் என் அபுபக்கர் இதற்குள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள் பெருமானார் அனுமதி கொடுத்து விட்டார்கள் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு முன்னால் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற பொழுது இந்த சப்தம் பெருமானாரின் வீட்டுக்குள்ளே கேட்க இது என் அபூபக்கரின் சப்தம் அல்ல இது என் அபூபக்கரின் சப்தம் அல்ல வைக்கட்டும் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்றவர்கள் 17 வக்துகள் 17 வக்துகள் தொழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கஷ்டத்திலே இன்னும் இறப்பதற்கு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது பெருமானார் திரையை திறந்து பார்க்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்படி தொழ வைக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் பெருமானாருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைத்ததை போன்று தெரிகிறது அடிரலி அல்லாஹு அவர்களையும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள் இரண்டு பேரும் தோளிலே தூக்கி வருகிற பொழுது அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி கால்கள் எல்லாம் பூமியிலே கோடு போட்டு கொண்டு வருகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கால்கள் இரத்த சுவடுகளாக மாறுகிறது பெருமானார் பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள் இதை கண்டுகொண்ட அலி ரலியல்லாஹு தொலை வைக்க முடியுமா பின்னால் வருகிற வைக்கப்படுகிறார்கள் பெருமானார் முன்னால் அமர வைக்கப்படுகிறார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க அபுபக்கரடி எல்லாம் கபீரு சவுத்தாக தக்மீரை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெருமானார் தொழுகையை முடிக்கிறார்கள் மெம்பரிலே ஏறி நிற்கிறார்கள் மெம்பரிலே ஏறி அமர்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் முடியாத தருணத்திலே பெருமானார் கேட்கிறார்கள் நான் யாரிடமாவது கடன் வாங்கியிருக்கிறேனா நான் யாரிடமாவது கடன் வாங்கியிருக்கிறேனா ஒரு சஹாபி சொன்னார் நாயகமே என்னிடத்திலே ஒரு ஏழை வந்தார் ஒரு ஏழை வந்தார் என்னிடத்திலே மூன்று திருகத்தை வாங்கி அவருக்கு கொடுத்தீர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸை அழைக்கிறார்கள் ஃபضل அப்பாஸ் அந்த கடனை அந்த மூன்றை நீ அவருக்கு அடைத்து விடு என்று சொன்னார்கள் அடுத்து ஒரு சகாபி கேட்கிறார் நாயகமே கத்தா அன ஃபாஹிஷ் நாயகமே நான் கெட்ட பேச்சுக்களை தெரியாமல் பேசிவிடுகிறேன் நாயகமே என்னுடைய நாவிலிருந்து போய் வந்து கொண்டே இருக்கிறது நாயகமே பெருமானார் செல்லல்லாஹ் அலைஹி அல்லாஹ் விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் ரபுலால மீனே இவருடைய பொய்யையெல்லாம் எல்லாம் எல்லாம் இனிமேல் உண்மையாக மாற்றிவிடுறப்பே இவருடைய கெட்ட பேச்சுக்களை எல்லாம் இனிமேல் களிமாக்களாக நல்ல வார்த்தைகளாக மாற்றிவிடு ரப்பே என்று பெருமானார் செய்கிறார்கள் ஒரு சகாபி சபையிலே எழுந்து கேட்கிறார் நாயகமே நான் முனாபிக்காக இருக்கிறேன் நாயகமே நயவஞ்சகக்காரனாக இருக்கிறேன் நாயகமே உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு உத்தலா கண்டிக்கிறார்கள் என்ன பேச்சு பேசுகிறாய் என்ன பேச்சு பேசுகிறாய் பெருமா அல்லாவே மறைத்து வைத்திருக்க நீ உன்னை முனாபிக் என்று சொல்கிறாயே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை விட்டு விடுங்கள் இவர் முனாபிக்காக இருந்து மறுமை நாளையிலே கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது இங்கேயே சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமி இவரை காமிலான முக்மினாக ஆக்கி அருள்வானாக என்று பெருமானார் துவா செய்கிறார்கள் ஒரு பெண்மணி நாயகத்தின் நாயகம் செல்லல்லாக அலைஹி செல்லம் அன்னவர்களின் நிலையை பார்த்து வெளியிலிருந்து அண்ணலின் பக்கம் இஷாரா செய்கிறார்கள் நாயகமே சொல்ல முடியாத நோயிலே நான் கஷ்டப்படுகிறேன் நாயகமே வேதனையிலே கஷ்டப்படுகிறேன் நாயகமே எனக்காக துவா செய்யுங்கள் நாயகமே பெருமானார் ரெண்டு பேர்களை கொண்டு எழுகிறார்கள் சஜிதா செய்கிறார்கள் பெருமானார் பூமியிலே அந்த பெண்ணுக்காக துவா செய்கிறார்கள் கஷ்டத்திலும் கூட இந்த உண்மத்தை மறக்காத நாயகம் சல்லல்லாஹு அலைஹி மீண்டும் எழுந்து அமர வைக்கப்படுகிறார்கள் ஒரு சகாபி சொன்னார் நாயகமே நான் கஞ்சனாக இருக்கிறேன் நாயகமே என் உள்ளமெல்லாம் கடினமாக இருக்கிறது நாயகமே என் கடினத்தன்மை நீங்குவதற்கு நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் அவர்களுக்கும் துவா செய்கிறார்கள் இந்த நேரத்திலே சபையில் எழுகிறார் உக்காஷா உத்தாலா சபையில் சபையிலிருந்து எழுந்தார்கள் நாயகமே என்னை ஒரு நாள் நீங்கள் அடித்து விட்டீர்கள் நாயகம் நாயகமே என்னை ஒரு நாள் நீங்கள் அடித்து விட்டீர்கள் நாயகமே பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஹ்ராபிலே இருந்து கொண்டு என்னையும் அடித்துக் கொள்ளு காஷா என்னையும் அடித்துக் கொள்ளு காஷா யாரின் மேனையிலும் கை வைக்காத பெருமானாருக்கு இப்படி ஒரு அவப்பெயரா சாமக்கள் எல்லாம் உக்காஷாவின் பக்கம் திரும்புகிறார்கள் என்ன உக்காஷா உனக்கு என்ன ஆனது உக்காஷா நாயகமே என்னை அடிக்கிற பொழுது என் உடம்பிலே ஆடை இல்லை நாயகமே ஆடை இல்லாமல் என்னை அடித்தீர்கள் பெருமானார் செல்லலாம் வலைவர் செல்ல மன்னவர்கள் என்னை தனி அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார்கள் தனியறை கழித்து செல்லப்படுகிறது பெருமானார் ஆடையை கழட்டுகிறார்கள் உக்காஷா சொன்னார்கள் சாட்டையால் என்னை அடைத்தீர்கள் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் சாட்டையை எடுத்துக் கொடுக்கிறார்கள் சக்கராத்தின் நேரத்திலேயும் கஷ்டத்திலே கூட உக்காஷா நீ என்னை பழி வாங்கிக் கொள் உக்காஷா உக்காஷா சாட்டையை தூக்கி போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செலுத்தினுடைய மேடையெல்லாம் முத்தமிடுகிறார் மேடையெல்லாம் முத்தமிடுகிறார் மேடையெல்லாம் முத்தமிடுகிறார் கட்டித் தருகிறார் நாயகமே உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நாயகமே உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் விட்டேன் நாயகமே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லும் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் தான் பெருமானாருக்கு இருக்கிறது இரண்டு நாட்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அப்துல் ரஹ்மான் அபி அவுபாவை அழைக்கிறார்கள் பெருமானார் நான் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லுகிற பொழுது அபுபக்கர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை கூட எழுதி கொடுத்து விடுகிறேன் கியாமத்து வரை என்ன நடக்கும் என்பதை எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல பெருமானாரின் கஷ்டத்தை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து வேண்டாம் நாயகத்திற்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அபு ஹுரைரா அலியல்லா போன்றவர்கள் எல்லாம் இல்லை இல்லை பெருமானாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எழுதி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவதை பார்த்து பெருமானார் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அனுப்பிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் இதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள் ரஸியா குல்லு ரஸியா எங்களுக்குள் போட்டுக்கொண்ட சண்டையா எங்களுக்குள் போட்டுக்கொண்ட சண்டையா நாங்கள் இழந்தது ஏராளம் இழந்தது ஏராளம் பெருமானார் எழுதி கொடுப்பதையே இழந்து விட்டோம் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது உமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிறது பெருமானார் ஆயிஷாவை அழைத்து கேட்கிறார்கள் அம்மா ஆயிஷா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா ஆயிஷா தலையிலே புரள்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் தண்ணீரை தன்னுடைய மேனியிலே ஊற்றிக் கொள்ளுகிற நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அந்த விடத்திலே அம்மா வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஏழே ஏழு திருகம் இருக்கிறது நாயகமே அம்மா ஒரு நபியின் வீட்டிலே ஏழு கிருகம் வேண்டாம் அம்மா அதை தர்மம் பண்ணிவிடு என்றார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் சக்கராத்தின் வேலையிலும் நீ தர்மம் செய்து என்று சொல்ல அலி எல்லாம் மறந்து போகிறார்கள் மீண்டும் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் நினைவூட்டுகிறார்கள் அம்மா ஆயிஷா அந்த ஏழை தர்மம் செய்து விட்டாயா மறந்து விட்டேன் மறந்து விட்டேன் பெருமானார் கண்டிக்கிறார்கள் வேண்டாம் என் உயிர் போகிற பொழுது தம் வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அம்மா ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு செல்லம் ஐஷா விட மார்க்கத்திலே சொல்ல ஏழைகளுக்கு ஆயிஷார் அலியல்லா அந்த ஏழையும் தர்மம் செய்து விடுகிறார்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறார்கள் சஃபியார் அலியல்லா பெருமானாரை பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் அண்ணலை பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் அண்ணலை பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் பெருமானார் சஃபியாவை அழைத்து அம்மா வேண்டாம் அம்மா என்றார்கள் சஃபியா அலி அல்லாஹுத்தாலா என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஜிப்ராஹிம் அலிஹிஸ்லாம் வந்து சொல்லி விட்டார்கள் அம்மா சஃபியா வந்து சொல்லி விட்டார்கள் சஃபியா பெருமானார பாப்பாங்க கஷ்டப்படுறத பார்த்து வீட்டுக்குள்ள போய் ரெண்டு ரக்கா தொழுது அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள் யா அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்க எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடுறப்பே என் பெருமானாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் என்னை மௌத்தாக்கி விடுறப்பே பெருமானாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் தொழுது அழுது அல்லாஹ்விட நாயகத்தை வந்து பார்ப்பார்கள் பெருமானார் மீண்டும் கஷ்டப்படுவார்கள் மீண்டும் தொழுவார்கள் அழுதுவிட்டு என்னை மூத்தாக்கி விடுறப்பே மீண்டும் வந்து பார்க்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் அம்மா நான் விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா என் கஷ்டத்தை சபியா உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது சபியா என் கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது சபியா நான் அல்லாவிடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா என் உம்மத்துமார்கள் அத்தனை பேர்களின் சக்கராத்து வேதனையை ரப்பே எனக்கு கொடுத்து விடு என் உம்மத்தின் அத்தனை சக்கர அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடு என் உம்மத்து உம்மத்துமார்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் இறக்க வேண்டும் அதைத்தான் நான் அல்லாத அல்லாஹ்விடத்திலே அந்த நேரத்திலும் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு செல்ல வஸல்லம் அல்லாத இடத்திலே நான் அழுது கொண்டிருக்கிறேன் அம்மா சபியா வேண்டாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இரவெல்லாம் உறங்கவில்லை மயக்கத்தில் இருக்கிறார்கள் பெருமானார் அடுத்த நாள் காலை அபுபக்கர் சித்திக் நாயகத்தை பார்க்கிறார்கள் கொஞ்சம் ஆற்றல் இருப்பதை போன்று தெரிகிறது அடிநடியல்லா உசாமாவை அழைக்கிறார்கள் மீண்டும் பெருமானார் செல்லுகிறார்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள் காலெல்லாம் கோடு போட பெருமானார் பள்ளிக்கு சென்றார்கள் எந்த நாள் பெருமானார் வஃபாத்தாகிறார்களோ அந்த திங்கட்கிழமை காலை பெருமானார் செல்லல்லா வலிவசலம் பள்ளிகளே வந்து தொலை வைக்கிறார்கள் பெருமானார் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறார்கள் அமர்கிற பொழுதே பெருமானார் சாய்கிறார்கள் அமர்கிற பொழுதே பெருமானார் சாய்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா உஸாமா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பிடித்துக் கொள்கிறார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் வல் அஸ்ர் சூராவை ஓதுகிறார்கள் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல الذين ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸூ பில் ஹக் வதவாஸூ பிஸ்ஸப்ர் என்னுடைய அருமை தோழர்களே நீங்கள் ஈமானை விட்டு விடாதீர்கள் ஒரு காலத்திலும் அமலை விட்டு விடாதீர்கள் சத்தியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் வேண்டும் பொறுமையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா அலைக்கும் பிஸ்ஸலா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் மத்த தாத்தும் நீங்கள் முடிந்தவரை தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள் இறையச்சத்தை வாழ்க்கையில் விட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் நிகழ்த்த முடியாமல் நிகழ்த்திவிட்டு ரலி அல்லாஹு தாலாவின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது வெளியிலே அலிரலி ரலியல்லாஹுவும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் அவர்களும் பேசிக் கொள்கிறார்கள் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா தூர நோக்கு சிந்தனை கொண்டவர்கள் முகத்தை பார்த்தே அறிந்து கொள்ளுகிற குணம் கொண்டவர்கள் அப்பாஸ் அலி அலி அலி அல்லாவை பார்த்து சொன்னார்கள் அலியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் அலிரலியெல்லாம் சொன்னார்கள் பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாஸ் எல்லாம் சொன்னார்கள் இல்லை பெருமானார் இன்றைக்கு வபாத்தாகி விடுவார்கள் அலியே இன்றைக்கு வபாத்தாகி விடுவார்கள் அலியே யாருக்கு கலீஃபா அடுத்த கலீஃபா யார் என்று கேட்டு விட அலியே அலிரலியெல்லாம் உத்தாலா சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பாஸ் இந்த வார்த்தையை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மி என் சிறிய தந்தையே நான் பெருமானாரிடத்தில் போய் கலீபாவை கேட்பதா நான் கேட்பதா பெருமான பாக்கியம் பெறுகிறார்கள் வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் வலிவு செல்லும் ஐஷார் அலி அல்லாவின் வீட்டுக்கு செல்கிறார்கள் அலி அல்லாவின் வீட்டுக்கு செல்கிறார்கள் சென்ற நாயகம் காய்ச்சல் தலைக்கேறுகிறது ஐஷா அலி அல்லாஹு அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் பெருமானார் அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னை ஐஷா அண்ணன் நாயகமே உங்களுக்கு மிஸ்வாக்கு வேண்டுமா என்று கேட்க பெருமானார் தலையாட்டுகிறார்கள் பெருமானார் தலையசைக்கிறார்கள் உடனே பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலத்திற்கு அந்த மிஸ்வாக்கை மென்று ஐஷா சித்திகார் அலி அல்லாஹு தாலா பெருமானாருக்கு மிஸ்வாக்கு செய்து வைக்கிறார்கள் மிஸ்வாக்கு செய்து வைக்கிறார்கள் ஐஷாவினுடைய மடியிலே பெருமானார் படுத்திருக்கிறார்கள் ஐஷா நெற்றி அறுக்கிறது விஷம் ஆயிஷா நெற்றி அறுக்கிறது விஷம் ஆயிஷா நெற்றி அறுக்கிறது விஷம் ஆயிஷா பக்கத்தில் தண்ணீரை கொண்டு வாருங்கள் ஆயிஷா தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது பெருமானாரின் முகத்திலும் பெருமானாரின் மேனையிலும் பெருமானாரின் முகத்திலும் அந்தளின் மேனையிலும் தண்ணீரை தடவப்படுகிறது உம்மான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா ஷக்கராத்தல் மௌத் அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா ஷக்கராத்தல் மௌத் யா அல்லாஹ் என் மரண வேதனை எனக்கு லேசாக்கு ரப்பல் ஆலமீனே என் மரண வேதனை எனக்கு லேசாக்கி யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என் சமுதாயமே என் சமுதாயமே என் சமுதாயமே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் மோசமாக நடந்து விடாதீர்கள் நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று ஹூமான் நபிகள் கோமான் சொல்லி முடிப்பதற்குள் ஜிப்ரஹீல் செலாம் வந்து விட்டார்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் நபியே நாயகமே உங்களை சந்திக்க அல்லாஹ் அனுமதி கேட்கிறார் நாயகம் நாயகமே இதுவரை இந்த இஸ்ராயல் அலி இஸ்லாம் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே இந்த மலக்குள் யார் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே எந்த நபிகளிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே ஆனால் அல்லாஹ் உங்கள் விஷயத்திலே அனுமதி கேட்க சொல்லி இருக்கிறான் நாயகமே நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விருப்பமா இந்த உலகத்திலே வாழ விருப்பமா என்று அல்லாஹ் கேட்கிறான் நாயகமே அது மட்டும் இல்லை நாயகமே இதோ வந்திருக்கிறாரே ஒரு மலக் இஸ்மாயில் அவர் பிறந்ததிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் வந்திருக்கிறார் மலக் இஸ்மாயில் அழுகிறார் ரபுல் ஆலமீனே ரபுல் ஆலமீனே பெருமானாரை இறக்கிற பொழுதுதான் நான் பார்க்க வேண்டுமா வாழுகிற பொழுது வாழக்கூடிய நசீபை எனக்கு நீ கொடுக்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி செலவுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அல்லாஹும் அல்லாஹும் அல்லாஹும்ம என்று பெருமானார் கண் மூடினார்கள் உலகமே இருந்து போனது உலகமே இருந்து போனது அந்த அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவ செல்லம் கண் விழிக்கவில்லை அல்லாஹும் என்னுடைய ரப்பே என்று பெருமானார் கண்ணை மூடினார்கள் உலகம் இருண்டு போனது சஹாபாக்களுக்கு செய்தி கிடைக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைவு வஸல்லம் அவர்கள் அபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா மாடி எடுத்துக்கொண்டு சுட்டுகிறார்கள் அண்ணல் பெருமானார் இறந்து விட்டதாக யாராவது சொன்னால் நான் தலையை எடுத்து விடுவேன் கடைசியில் அலி எல்லாம் வருகிறார்கள் பெருமானாரின் நெற்றிகளை முத்தமிடுகிறார்கள் நாயகத்தின் நெற்றிகளை முத்தமிடுகிறார்கள் அம்மா முகம்மது இல்லா ரசூல் கது ஹலத் கபிலிகர் ரசூல் முகம்மது அல்லாஹ்வின் தூதர் முகம்மது அல்லாஹ்வின் தூதர் உலகத்திலே எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் பெருமானாரும் இறந்து விட்டார்கள் உமரே அந்த பெருமானார் இறந்து விட்டார்கள் அமைதியாக இருங்கள் உமர் அலி சொன்னார்கள் பெருமானார் இறந்தது எனக்கும் தெரியும் பெருமானார் ஒரு தூணினை சாய்ந்து ஓதுவார்கள் பெருமானார் சாயவில்லை என்பதற்காக அந்த தூண் அழுதது உஸ்துவானத்தை அண்ணானா அழுதது ஓரறிவு படைத்த அந்த தூணே பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே ஓரறிவு படைத்த அந்த தூணுக்கு பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத பொழுது ஆறறிவு படைத்த என்னால் எப்படி அந்த நாயகத்தின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியும் இந்த உலகத்திலே என்னால் எப்படி வாழ முடியும் ஒரு பக்கம் அழுகிறார்கள் அப்துல்லாஹிபின் ஜெயிதிபின் அப்துரப்பிஹி யாரால் இந்த சமுதாயத்திற்கு பாங்கு கடமையாக்கப்பட்டதோ அந்த அப்துல்லாஹிபின் ஜெயிதிபின் அப்துரப்பிஹி ரலியல்லாஹு தஆலா அன்வர்கள் அல்லாஹு மதுரபில் பசர லா அங்குர் பாத ஹபீபி அஹதா யா அல்லாஹ் அந்த பேருடையை பார்த்ததற்கு பிறகு அந்த பெருமானாரை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க கூடாது என் கண் பார்வையை வருகிறார்கள் அவர்களின் கண் பார்வை போகிறது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் மறைவு செய்தியை கேட்டவுடன் மயங்கி விழுந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு எழவே இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு எழவே இல்லை கண்ணீரை தெளித்து உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ஆறுதல் சொல்லப்படுகிறது சஹாபாக்களில் பெண்மணிகள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெண்மணிகள் எல்லாம் இடி விழுந்ததை போன்று வீட்டிலே மடங்கி கிடக்கிறார்கள் இடி விழுந்ததை போன்றிருக்கிறார்கள் ஒரு சஹாபி அன்புக்குரியவர்களே பெருமானாரின் மீது பாசம் கொண்ட சஹாபிய பெண்மணி பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்களே என்று சொன்னவுடன் அவர்களுக்கு பிடித்த பைத்தியம் கபர்வரை பைத்தியமாகவே அவர்கள் இருந்தார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது பெருமானாரின் மரணத்தை சகாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அண்ணல் பெருமானார் வபாத்தாகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லத்திற்கு எப்படி ஜனாசா தொழுகை நடத்துவது எப்படி குளிப்பாட்டுவது எங்கே அடைக்கப்படுவது எப்படி குளி தோண்டுவது அதற்குள்ளே யார் இறங்குவது யார் தொலை வைப்பது இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது சகாபாக்கள் கவலைகள் இருக்கிறார்கள் அபூபக்கர் அலி அல்லாஹு சகாபாக்களை சஹாபாக்களை நிதானப்படுத்துகிறார்கள் சகாபாக்களை நிதானப்படுத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி குளிப்பாட்டுவது ஆடையோடு குளிப்பாட்டுவதா ஆடையை கலட்டி குளிப்பாட்டுவதா என்ற பிரச்சனை வருகிற பொழுது திடீரென்று ஒரு சப்தம் கேட்கிறது அறைக்குள்ளிருந்து ஆணை காணவில்லை சப்தம் கேட்கிறது நபிமார்கள் அவர்களினுடைய ஆடைகளை கலட்டுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது ஆடையோடுதான் குளிப்பாட்ட வேண்டும் பெருமானாருக்கு ஆடையோடு யார் குளிப்பாட்டுவது அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள் பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள் காபாவிலே அடிநலி அல்லா பிறக்கிறார்கள் காபாவுக்குள்ள பிறந்த குழந்தை ஒரே குழந்தை அடிநலி அல்லாஹு உத்தாலா காபாவிலே அலி பிறக்கிறார்கள் கனிவிழிக்கவில்லை தாயார் வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அலியை நான் கண் பெருமானார் மாலை நேரத்திலே போய் அழியை பார்க்கிறார்கள் பிஞ்சு குழந்தை அழியை பார்க்கிறாங்க பெருமானாரின் முகத்தில் கண் விழிக்கிறார் அண்ணலின் முகத்தில் கண் விழிக்கிறார் பைத்துல்லாவிலே பிறந்து காபத்துல்லாவிலே பிறந்து ரசூலுல்லாவின் மீது கண் விழித்த பிள்ளை அலிரலியல்லா அலிரலியல்லாவை பெருமானார் குளிக்க வைக்கிறார்கள் குளிக்க வைக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் அடியே இன்றைக்கு உன்னை நான் குளிக்க வைக்கிறேன் நாளை நீதான் என்னை குளிப்பாட்டுவாய் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள் அந்த அலிரலியல்லாஹு தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்ல திரை போடப்படுகிறது அலிரலியல்லாஹு தஆலா தண்ணீரை அன்சாரிகள் முகாஜிர்கள் சண்டை போடுகிறார்கள் யார் எடுத்துக் கொடுப்பது அன்சாரிகள் எங்கள் பூமியில் பெருமானார் அபாத்தாக இருக்கிறார்கள் நாங்கள் தான் தகுதி பெற்றவர்கள் முஹாஜிர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கும் அந்த வாக்கியம் வேண்டாமா என்று சொல்ல இரண்டு பேர்களும் மாறி மாறி எடுத்துக் கொடுக்கிறார்கள் அலிரடி எல்லாம் உள்ளிருந்து வாங்கி குளிப்பாட்டுகிறார்கள் முப்பது மிளக்குகள் பெருமானாரை புரட்டுகிறார்கள் அலிரடி எல்லாம் திருப்பலாம் என்றிருந்தால் பெருமானார் திருப்பி வைக்கப்படுகிறார்கள் பெருமானாரை குளிப்பாட்டுகிறார்கள் குளிப்பாட்டியதற்கு பிறகு கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அழிவ செல்லம் அன்னவர்களுக்கு என்ன எத்தனை ஆடைகளில் கஃனிட வேண்டும் ஹிதிர் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானாருக்கு வெள்ளை ஆடை மூன்று ஆடைகளில் கஃனிட வேண்டும் என்று சொல்ல யமன் நாட்டு ஆடை மூன்று ஆடை பெருமானார் வைத்திருந்த மூன்று புதிய ஆடைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுக்கு கஃனிடப்படுகிறது பிறகு எந்த குழி தோண்டுவது எந்த குழி தோண்டுவது மக்கா வாசிகள் எல்லாம் சக்கு குழி தோண்டுவார்கள் நேரா குழி தோண்டுவார்கள் மதினாவாசிகள் லகது குழி தோண்டுவார்கள் பிள்ளை குழி தோண்டுவார்கள் நேரா போய் சைடுல ஒரு ஓரமா குழி ஒதுங்கி இருக்கும் பிள்ளை குழி உள்ள ஜனாதாவை வைத்துவிட்டு மேலே மண்ணை போடுவார்கள் இதில் அகது குழி எதை தோண்டுவது என்று கேட்கிற பொழுது ரெண்டு சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எங்கே அடக்கம் செய்வது எங்கே அடக்கம் செய்வது பெருமானார் சொல்லிவிட்டார்கள் நபிமார்கள் எந்த வீட்டிலே வாழுகிறார்களோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய வீட்டிலே அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே ரெண்டு குழிகள் யார் விரைவாக தோண்டுகிறீர்கள் என்று பார்க்கச் சொல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா லஹது குழி தோண்டிவிட்டு வந்து சொல்கிறார்கள் மதீனாவின் பழக்கம் லஹது குழி லஹது குழி தோண்டிவிட்டோம் என்று சொல்ல அன்சாரிகள் சொல்ல அபுபக்கர் அலி அல்லாஹுத்தலா பெருமானாரும் லகுது குழியில் அடங்குவதைத்தான் புரியப்பட்டார்கள் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்களே ஜனாசாவை தூக்குகிற பொழுது ஜனாசாவை தூக்குவது யாருக்கு தைரியம் இருக்கிறது யார் தொலை வைப்பது என்று பேச்சு வருகிற பொழுது அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலா அண்ணன் பெருமானார் வாழ்ந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என் ஜனாசாவுக்கு என் ஜனாசாவை எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா ஒரு அறையிலே ஆயிஷாவின் வீட்டுக்குள்ளே வைத்து விட வேண்டும் முதலில் மலக்குமார்கள் வந்து தொழுவார்கள் மலக்குமார்கள் தொழுததற்கு பிறகு ஒவ்வொரு குழுவாக சென்று சென்று ஒவ்வொரு குழுவாக சென்று சென்று தனித்தனியாக தொழ வேண்டும் இமாமத்து செய்கிற தகுதி பெருமானாருக்கு முன்னால் நின்று இமாமத்து செய்கிற தகுதி உலகத்தில் யாருக்கும் கிடையாது குழு குழுவாக செல்லுங்கள் தனித்தனியாக தொழுங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லாக அழிவு வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது நபி தோழர்கள் நின்று தொழுகிற பொழுது தன்னையே இழந்து போனார்கள் தன்னையே இழந்து போனார்கள் அவர்கள் தைரியம் இழந்து போனார்கள் அவர்கள் இருளிலே மாட்டிக்கொண்டதை போன்றிருந்தார்கள் தொழுகை நடக்கிறது போனது அன்றைக்கு தொழுகையாக அது இல்லை அவர்களுடைய உடல் எல்லாம் மாறி போனது சகாபாக்கள் அழுகிறார்கள் பெருமானாரை கண்ணீரால் குளிப்பாட்டுகிறார்கள் தொழுகை முடிகிறது பெருமானாரை யார் இறங்கி அடக்கம் செய்வது யார் இறங்கி அடக்கம் செய்வது ஹோலி எங்கே அந்த ஹோலி என்று கேட்கிறார்கள் ஷகீதுகளை மட்டும் அடக்குவதற்கு பெருமானார் நியமித்த அந்த ஹோலி அலி அல்லாஹு தாலா அலி அலி அல்லாஹு தாலா உசாமா அலி அல்லாஹு வரவழைக்கப்படுகிறார்கள் மூன்று பேர்களும் கபரில் இறங்கி அடக்குகிற பொழுது வளர்க்கப்பட்ட அலி அலி அண்ணலின் வளர்ப்பிலேயே வாழ்ந்த அலிர் அல்லா அண்ணல் பெருமானார் அலியை தூக்கி கொஞ்சுவார்களாம் அலியை தூக்கி கொஞ்சுவார்களாம் அந்த அலி கையிலே வாங்குகிற பொழுது அலியால் வீரர் அலி வீரர் அலியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லாக அலிவ செல்லத்தினுடைய நெற்றிகளை முத்துகிறார்கள் ரவி நாயகமே உங்களோடு சேர்ந்து நானும் வர ஆசைப்படுகிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் வர ஆசைப்படுகிறேன் என்று அலிரலியில் நாகுத்தால் அடுக்கிறவர்கள் பெருமானாரை இறக்குகிறார்கள் பிடிமண் போடப்படுகிறது யாருக்கு மனம் வரும் சகாபாக்கள் எல்லாம் தன்னுடைய தண்ணீரோடு ரத்தத்தை சிந்தி பிடிமண் போடுகிறார்கள் பிடிமன் போடுகிறார்கள் பிடிமண் போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்புகிற பொழுது அன்னை பாத்திமா ரலியல்லாஹு உத்தாலா அனஸ் எல்லாகவே அழைத்து கேட்டார்கள் அம்மா அனஸ் அனசை பார்த்து கேட்கிறார்கள் அம்மா அனஸ் என் நாயகத்தின் மீது மண் போட உனக்கு எப்படி மனம் வந்தது பத்தாண்டு காலம் படிவிடை செய்த அனசே என் பெருமானார் என் மீது மண் போட்டு வருவதற்கு உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது என்று கேட்கிற பொழுது அரபகமே அழுதது அரபகமே அழுதது அந்த பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் மக்களை விட்டு சென்றார்கள் மக்களை விட்டு மறைந்தார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் விட்டு சென்ற சுண்ணத்துக்களும் அண்ணல் விட்டு சென்ற தொழுகையும் நம்மிடத்திலே கொடுத்து சென்றார்கள் அன்புக்குரியவர்களே பெருமானார் விட்டு சென்ற சுண்ணத்துக்களையும் அவர்கள் விட்டு சென்ற அந்த தொழுகையையும் கடைபிடித்து பெருமானாரின் வழி வாழ்ந்து சிறக்க வல்லோன் വായ്പകൾ നൽകുവാനാകെ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير اللهم اتقنا من النار وادخلنا الجنة مع النبرة اللهم اتقنا من النار وادخلنا الجنة مع النبرة اللهم اتقنا من النار وادخلنا الجنة مع النبرة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم